என்ன விட்டு கீழே இறங்கினா போய் நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு படிச்சுட்டுவான்னு இவனை சொல்லிவிட்டு ரொம்ப முயற்சியுடன் தேர்லிருந்து கீழறங்கி அர்ஜுன கூப்பிட்டானாம் சக்கரம் புஜாபியாமாலம் கூப்பிட்டு சொன்னானா சக்கரம் புஜாபியாமாலம்பிய தன்னுடைய தேர் சக்கர பூமிக்குள்ள போயிட்டு அத வந்து ரெண்டு கைகளாலே அப்படி போய் பிடிச்சிருந்தானா தூக்குவதற்காக தூக்குவதற்காக போய் தூக்க போனான் அப்போ அர்ஜுனனை கூப்பிட்டு நீ ஒரு முகூர்த்தம் என் மேல பானம் போடாமல் இரு நான் என் மேல தூக்குறேன் உன் போன்றவன் இது மாதிரி சமயத்துல என்ன அடிக்கப்படாது இது தர்மம் இல்லை என்று சொல்றானே அப்போ ஒரு அடி அடிச்சா கர்ணம் தலை அப்படியே வளர்ற பிஞ்சு பிக்கிறா போல பிச்சு பிள்ளா உருவாருக்கமே பந்தனாத்துனது ஸ்ருதி அது மாதிரி பண்ணி பிடலாம் ஒரு முகூர்த்தம் பொறுத்துக்கோ ஒரு மணி எனக்கு டைம் கொடுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு கைகள்னாலையும் சக்கரைய போய் தூக்கினானாம் பூமியைக்குள்ள அவங்க சக்கரைய மேல தூக்கணும்னு அப்ப என்ன ஆச்சுன்னா வியாசர் சப்தீபாவசுமதிசைலவனகாலீர்ணச்சக்ராசமுக்ஷிப்தா சதுரங்குளம் பூமிக்குள்ள போய் ஈயங்காச்சி ஊத்தி பதிஞ்சது மாதிரி பதிஞ்சு தான் இந்த சக்கரை அந்த சக்கரையும் ரெண்டு கைனாலையும் பிடிச்சி தூக்கிறதே சக்கரை வல்லியா பின்ன என்ன வந்ததுன்னா பர்வதங்களுடன் வனங்களுடன் மரங்களுடன் சமுத்திரத்துடன் கூடின பூமி ஒரு நாலங்குலம் மேல வந்தாளா சப்தத்வீபா எந்த பூமி இந்த நம்மூர் பூமி இல்ல சப்த தீபம் ஏழு தீபம் சப்த கர்ணனுக்கு அத்தனை பலமா சப்தத்வீபா வசுமதி கசைல சக்ராசமுட்சித்தா கர்ணேன சதுரங்குலம் நாலங்குலம் அந்த அதை பிடிச்சு இருக்கிறா அதுவே பிச்சுக்கிட்டு வருதுன்னு அவன் சக்கரை தனியா வந்தான்னா தேவல சக்கரை எந்த பூமியில மாட்டின்னு இருக்கோ அந்த பூமி நாலு அங்குலம் மேல வந்துட்டான் உலகம் முழுமையும் அவன் மலைகளை எல்லாம் மிஞ்சி ஒரு நாலு அங்குலம் கீழே இருந்து சரணம் கர்ணம் தூக்கினதுக்கு அப்புறம் ஒரு நாலு அங்குலம் இப்ப மேல இருக்கு அதனால மழை ஜலம் அதிகமான ஊருக்கு வராம இருக்குன்னு இப்போ அப்படி பண்ணிவிட்டானே கர்ணம் எல்லாத்தையும் சேர்த்து தூக்கி விட்டான் மேலே சப்தீபாரசுமதி சமுட்சிப்தா கர்ணேன சதுரங்குலம் कर्णः नमाम् रथस्थो भूमिष्ठम् विकटम् हन्तुमर्हसि नमाम् रथस्थो भूमिष्ठम् विकलम् हन्तुमर्हसि இப்படி தேர் சுக்கி மேல வராத போது கர்ணன் அழுதான் விட்டா வியாசன் கீழன்னு ோதாதஸ்ரோணியவர்த்தயது பூமியிலே மாட்டுகின்ற சக்கரத்தை தூக்கினால் பூமி மேல பிச்சுக்கிட்டு வந்தது ஒவ்வொரு அழுதானா தேர் கிரகத்துல கர்ணன் அந்த பாண்டவர்களை கண்ணுங்க நீரும் அழவிட்டான் இன்னைக்கு இன்னைக்கு அழகான் அதுக்கு பதிலா இன்னைக்கோ யாரையோ ஏதாவது பண்ணிருப்போம் அதுக்கு பதில் இன்னைக்கோ அனுபவிக்க முடியா இருக்கும் அதனால புரியல இவனுக்கு சம்பந்தம் அவன் கண்ணு கண்ணீருமா கர்மம் அழுதானா கிரஸ்த ரொம்ப துக்கம் தாங்காம அழுதானாம் யுத்த களத்தில் கீழே நின்று வாசுதேவோ மகாத்மா சுவாமி சொன்னாராம் கர்ணனே கர்ணா இன்னைக்கு அழுதையே அன்னைக்கு அழுதையா திரௌபதி அழுதாலே அன்னைக்கு என்னடா நீ அழுதுருக்கணும் திரௌபதிய புடவை பிடிச்சி இருத்த போது என்னடா அழுதுருக்கணும் தர்மத்தை நிந்திச்சியடா அன்னைக்கு தர்மம் எங்கடா போயிடுதுன்னு கேட்டாள் உன்னை போல இருக்கிற முட்டாள் தப்ப பண்ணிவிட்டு ஆபத்து வந்த பொழுதும் தெய்வத்தையும் தர்மத்தையும் வெய்யவண்டா ஆமா நீ பண்ணின தப்பே நடா இப்ப வந்து நிந்திச்சுக்கணும் தர்மத்தையும் தெய்வத்தையும் நிந்திக்கிறேடா மூடான்னு சுவாமி கேட்கிறாள் धर्मेहि बद्धाः धर्मे हि बद्धाः सततम् हि पार्थाः तेभ्यस्ततो वृद्धि தேபியோஸ்தோ விருத்தி மசௌ ததா பாண்டவாள் நன்னா இருக்காளேன்னு அடவையடா பாண்டவாள் தர்மே ஸ்திதா தர்மே நிபத்தா அவன் தர்மம்ங்கிற கயிறு போட்டு கட்டிருக்கு பாண்டவாளை பதிமூணு வருஷம் பொறுத்துக்கிட்டு இருந்தாள் தர்மே நிபத்தா சததம் ஹி சேபியஸ்தோ விருத்தி மாசௌ ததாதி தர்மம் கொடுக்கறது மேல் மேல அவளுக்கு ஸ்ரேயஸ சேபியஸ்தோ விருத்தின் அசௌ ததாதி தர்மம் கொடுக்கறது மேல மேல விருத்தியை கொடுக்கறது தர்மம் கொடுத்துக்கிட்டு இருக்கு பாண்டவர்களுக்கு ஸ்ரேயஸை தப்பு பண்ணின குடும்பம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு திரௌபதிய चाभ्यसदेषु मग्नाः निन्दन्ति दैवम् न तु நிருதந்தி தெய்வம் நது துஷ்கிருதம் ச லோகத்திலே பாயேண நீச்சாசலேஷு மக்னாக நீச்சம் மட்டமான புத்தி உள்ள முட்டர்கள் மு- முட்டாள்கள் உலகத்துல வியசனே நிமக்னா துக்கம் வந்த பொழுது निन्दन्ति நிந்தந்தி தெய்வம் நது துஷ்கிருதம் ஸ்வம் தெய்வத்தை வைவனாம் தான் பண்ணின தப்ப வைய மாட்டானாம் அன்னைக்கு தப்பு பண்ணினேனே அதனுடைய பலம்னு சொல்ல மாட்டானாம் நிந்தந்தி தெய்வம் நது துஷ்கிருதம் சுகம் கிருஷ்ணாம் சபாம் கர்ணயதே கிருஷ்ணாம் கவஸ்திராம் திரௌபதியே பகிஷ்டா காலத்துல சபைக்கு இழுத்துன்னு வந்தே துரியோதனமா பிடிச்சு இழுத்துன்னு வந்தேலே சபைக்கு அகஸ்மாத் அப்ப ஏண்டா உனக்கு தர்மம் தோணல திரௌபதி சபைக்கு பிடிச்சு இழுத்து வந்தபோது தர்மம் ஏன் உனக்கு தெரியலேன்னு காட்டாள் சுவாமி யதா சபாயாம் ராஜானம் அனக்ஷம் யுதிஷ்டிரம் அக்ஷ வித்த தெரியாதவர் இந்த சொக்கட்டான் சூதாட்டம் தெரியாத தர்மபுத்திர சபையில கொண்டு வச்சு சகுனியினுடைய பலத்தை வச்சுண்டு ஜெயிச்சியே கபட்டமா அப்ப தர்மம் எங்கடா போச்சு நீ தர்மத்தை வெயிலேடான்னு கேட்டான் சுவாமி பதிமூணு வருஷம் இருக்க வேண்டியது இரண்டான பிறகு రాజ్యం గుడుకు మాట ఏం చెల్ పాపం కూడా ధర్మం పోచుని కట్టాడాం స్వామి రాజ్యం ధర్మం కూడా పోచున్నాడు స్వామి పాండవా కృష్ణే సమయం సమయం జ్ఞావం ఉరికాను స్వామి కగ్గర అమ్మ అర్జునం కాకమాట నా గగ్గరేండా కాటుకు పొరపట్టు అవిడుకుంటూ బాగా కాటుకు పొరపట్టాడా ఉత్తరం భీమన్ అర్జునన్ నకులను సహదేవన్ అన్నారు தேசம் மூக்க அழுதுதான் இவா காட்டுக்கு இந்த மறையுருவை கட்டின்னு இவா பரபரம் பொழுது அனாதாளாய் அப்ப திரௌபதியும் அழுதாளாம் அப்ப கர்ணன் சபையில திரௌபதியை கூப்பிட்டு இன்னமே பாண்டவாள் உயிர் இல்லாதவள் மாதிரி அதனால இங்க யாரையா உத்தர கல்யாணம் பண்றே ரெஜிஸ்டர் மேரேஜ் இப்படி சொன்னாராம் பாண்டவா கிருஷ்ணே சாஸ்வதம் நரகம் சாஸ்வதம் நரகங்கதா பதிமன்யம் ரிணீஸ்வேதி கொதே தர்மஸ்ததாகதா பதிமன்யம் ரிணீஸ்வேதி பதம்ஸ்துவம் கஜகாமி பதம்ஸ்துவம் கஜகாமி நீ மணி சொன்னியே நாக்கால பேசினியடா வதம் தும் கஜகாமினி திரௌபதி பார்த்து சொன்னியே ஆரையா பதிமன்யம் ரிணீஸ்வதி வேற ஆரையா ஒருத்தனை தேர்ந்தெடுத்து கூடி இந்த கூட்டத்திலே நானா அப்படி சொன்னே பூக்கிருத்தனமா அன்னைக்கு எங்க போயிட்டே நீ கூடத்தானே இந்த சொல்லலாம் சொன்ன இந்த காரியத்துக்கு கூட ஒத்தாக பண்ணி நீ அப்ப தர்மம் எங்க போச்சு சுவாமி யதாபிமன்யம் குழந்தை எல்லாருமா சேர்ந்து தேர்கால கட்டி கொன்னேலே அவன் கீழே தள்ளி முதிச்சு அவனை வதம் பண்ணினேலே தர்மம் எங்கடா போச்சுன்னு கேட்டாள் சுவாமி एवमुक्तस्तदा என்ன कर्णः பண்ணினான்னு கர்ணன் நாள் கீழே குனிஞ்சு அழுதானா இப்படி காட்ட பிறகு அதான் சொல்ல முடியலையா ஏவமுக்தஸ்ததா கர்ணா वासुदेवेन வாசுதேவேன பாரதா लज्जयावनतो லஜ்ஜயாவனதோ பூத்வா நோத்தரம் அப்ரவீது என்பதில் சொல்லவே இல்லையா அழுதான கீழே குடிஞ்சிருந்து கர்ணன் அவன் பிராமண சாபம் ஒரு ரிஷியினுடைய பசு கண்ணூட்டி மேல தேரை தான் வேகமா ஓட்டின்னு வரும்போது இவன் ஓட்டின்னு வந்து தப்பி ஏதோ காரணம் கொண்டு வரும்போது ஆடு மாடு மேல விட்டுறான் அது தப்பு தகுதி தவிர இது இவன் அந்தன போனா அது அந்தன வந்து விழுது அதுக்கு என்ன பண்ணுவான் அது ஏதோ இருட்டில் பண்ணிவிட்டான் பார்த்தா ரிஷியினுடைய ஆசிரமம் அவர் கணுக்கிய கொண்டுட்டோம்னு எனக்கு தெரிஞ்சது இவன் போய் சொல்லிட்டு போனோம் அவர்கிட்ட போய் தர்மமாவது இது மாதிரி தகுதி உங்க கணுக்கு மேலே ஏற்றி விட்டேன்னு பேசாம ஆறு இன்னமே நம்பர் நம்ம நம்ம நம்பர் பார்க்க போறான்னு பேசாம ஆட்டு மேல அடிக்கணும் அது மாதிரி இவன் போயிட்டான் அவருடனே காலையில் விழுந்திருந்து அக்னிஹோத்திரத்துக்காக போய் பார்க்க கண்ணுச்சி மறிச்சு கிடக்கு தேர் வேறி இருக்கு ஞான திருஷ்டினால பார்த்தார் கர்ணன் முட்டுன்னு போனான்னு தெரிஞ்சு அவனை கூப்பிட்டு வந்துச்சார் கர்ணனே அவருக்கு இருக்கிற வேகத்தை பாருங்க அவன் என்னமோ தன்னை விருந்து கூப்பிடறான்னு நினைச்சுன்னு வந்தான் கர்ணன் ராத்திரி உன் கண்டு வேலை விட்டியா தெரியல ஊழிச்சா நீ விட்டது தவறி ஏற்றி விட்டேன் அது பாதகம் இல்லை தெரிஞ்சுன்னு என்கிட்ட சொல்லப்படாதுன்னு கபட்டமா போனே அதனால மகாபாரத யுத்தம் வரப்போறது பெரிய மகாயுத்தம் அந்த சமயத்துல உன்னுடைய சக்கரையை பூமி உள்ள வாங்கிவிட போறான் அதனால உனக்கு அபஜயம் வந்து நீ சாக போறேன்னு சபிச்சாரா அக்னிஹோத்திர காலத்துல அக்னிஹோத்திரம் பண்ண பால் இல்லாம சபிச்சாரா அந்த பிராமணன் அதனால சாப்பிட்டான் குரு சபிச்சாரா உனக்கு நல்ல அஸ்திரங்கள் சமயத்துல தோணாம போட்டோம்னு அது பரசுராமர் பரசுராம சாபம் மாறு இந்த ரெண்டு சாபமும் அவன் அப்படி கல்யாணத்துல வாரண்டு வந்து காத்துட்டு இருக்கும் பாருங்க அது மாதிரி இந்த சமயத்துல வந்து இவனை வந்து பிடிச்சு விட்டு ரெண்டு சாபமும் அவரை கர்ணனே அப்படி வந்து பிடிச்சு விட்டு அதனால இவனுக்கு பெரிய ஆபத்து வந்துட்டு சுவாமி கேட்கிறாள் அப்ப தர்மங்கள்லாம் பேசுறேடா தர்மத்தை விஷய ரெண்டு கையும் தூக்கிண்டு நீங்க அப்போல்லாம் எங்கடா போச்சு உன் தர்மம்னு கேட்கிறா சுவாமி பதிலே சொல்லலையா அப்பொழுது கர்ணன் பிரம்மாஸ்திரேணைவ தம் பார்த்தா பிரம்மாஸ்திரேணைவ தம் பார்த்தா வருஷரவருஷ்டிபிஹி பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி ஒரே பானங்களை கொட்டினார் அர்ஜுனன் கர்ணன் பேரு பாருணாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி மழைய மறுபடியும் கொட்ட முடியா பண்ணினாரா இந்த பிரம்மாஸ்திரத்துல சமயாமாசபாவகம் கீழ் கர்ணன் கீழ் சண்டை போடுறான் இப்போ சமயாமாச பாவகம் ஜீமூத்தைச்ச திசத் சர்வாः சக்ரே திமிரதுர்தினா பத்து திக்கையும் ஒரே இருளா பண்ணிவிட்டானாம் கர்ணன் அருணாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி இங்க பார்த்தாலும் ஒரு மேகமா ஜலத்தை குட்டு குட்டு குட்டுதான் पाण्डवेयश्च सम्भ्रान्तः वायुव्यास्त्रेण वीर्यवाणे யௌயேன ததாஸ்திரேண वायुव्यास्त्रेण पाण्डवेयश्च सम्भ्रान्तः பாண்டவேயஸ்வசம்பிராந்தः वायुव्यास्त्रेण वीर्य வாயவியாஸ்திரேண வீரியவான் வாயவியாஸ்திரத்தினால அத்தனை மேகங்களையும் அர்ஜுனன் வெட்டி கொண்டு போய் தூள் தூளாக தள்ளினானாம் கர்ணம் பார்த்துட்டு இருக்கிற போது எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த மேகங்கள் எல்லாத்தையும் சில் சில்லா கொண்டு போய் அடிச்சான் அர்ஜுனன் வாயு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி பாம்பு மாதிரி ஒரு பானத்தை போட்டான் கர்ணன் அது வயத்துல போய் பூரிப்பிடிச்சு அர்ஜுனுடைய வயத்தை அப்படியே மூச்சையா போட்டான் அர்ஜுனன் உடனே பிரஜை தெளிஞ்சு எழுந்திருந்தான் அர்ஜுனன் தீட்டீத் பிரதிலபிய சம்ஜாம் ஜக்ராஹபாணம் யமதண்டகல்பம் தோர்ஜுன பிராஞ்சலிகம் மகாத்மா தோபிரவீத்வாசுதேவன் வாசுதேவோபி பார்த்தம் பிராஞ்சலிகம் ஒரு ஆயுதத்தை ஒரு அஸ்திரம் பிராஞ்சலிகம் ஒரு அஸ்திரம் அதை எடுத்தான அர்ஜுனன் அந்த அஸ்திரத்தை போடும்போது பிராஞ்சலிக்கம்ங்கிற அஸ்திரத்தை போடும்போது சொன்னாலும் நான் தபஸ் பண்ணியிருந்தால் குருக்களை பூஜிச்சிருந்தாள் பெரியோர்களை நான் தெய்வமாக நினைச்சிருந்தால் நான் அக்னியில ஹோமம் பண்ணியிருந்தால் மந்திரங்களை ஜபிச்சிருந்தால் தெய்வத்தை நான் உபாசிச்சிருந்தால் பெரியவர்களை நான் தெய்வமாக நினைச்சிருந்தால் இந்த பிராஞ்சலிகம் கர்ணனுடைய தலையை அறுக்கணும்னு போட்டானா தலையை அறுத்து தள்ளிவிட்டான் அவனுடைய தலையை தபோஸ்தி தப்தம் மயாயதீஷ்டம் சுருதம் யதிஸ்ருதம் அனேன சத்தியேன நிகந்தயம் சரஹ சுசம்ஹித கர்ணமரிம் அமோர்ஜிதம் திருடமான சத்ரு கர்ணன் எனக்கு அவன் தலையை அறுக்கணும் தர்மம் இருந்தாலும் போட்டானா அறுத்து கீழே சொல்லிவிட்டான் கர்ணனுடைய தலையை சரோத்தமேனாஞ்சலிகேன ராஜன்னே சதா மகாஸ்திர பிரதிமந்திரிதேன மகாமந்திரத்தை ஜபிச்சு பிராஞ்சலிகம்ங்கிற அந்த அஸ்திரத்தை போட்டானாம் மகாத்மாவான அர்ஜுனன் பார்த்தோபராஹ்னே சிர தள்ளதே அர்ஜுனன் கர்ணனுடைய தேர்ல இருந்த துவஜத்தை அறுத்து முதல்ல தள்ளினான் இப்ப கர்ணனுடைய தலையை அறுத்து கேள் தள்ளினான் கீழே தள்ளின உடனே ஜகத்தெல்லாம் ஆச்சரியப்பட்டது இருந்த கோடிக்கணக்கான வீரர்கள் ஒரு ஆச்சரியத்தை பார்த்தாளா கர்ணனுடைய தலையை அறுத்த உடனே ஒரு ஜோதிஷ் பரப்புதான் துரோணனுடைய ஜோதிஷ அஞ்சு பேர்கள் தான் கண்டார்கள் அது பிரம்மலோகம் போனவை கர்ணனுடைய ஜோதிஷை எல்லோரும் கண்டாளா அத்தனை கொடையா கர்ணனுடைய கொடை கொடையும் இன்னைக்கு கூட கர்ணனை பத்தி சொல்லிட்டு இருக்கோமே தாத்தா தாத்தான்னு ஜோதிஷ சூரியனை போய் அடைஞ்சுதான் எல்லோரும் கண்டாளாம் ஆகாசம் முழுக்க ஒரே ஜோதிஷாயிட்டாம் கர்ணனுடைய கழுத்து வச்சின ஜுவாரத்திலிருந்து பரத்த ஜோதிஷானது ததத்புதம் சர்வ மனுஷயோதூதம் சர்வ மனுஷயோதா சந்திருஷ்டவந்தோ நிகதே சந்திருஷ்டவந்தோ நிகதே ஸ்மகர்மே கர்ணவசமானோடனே எல்லாரும் பார்த்தாளாம் மனுஷயோதான் இருந்த மனுஷர்கள் எல்லாரும் கண்டாளாம் கர்ணனுடைய ஜோதிஷ் சூரியனை போய் அடைஞ்சதை ஆகாசத்தை போய் பராவி சூரியனை போய் அடைஞ்சுதான் உடனே கர்ணனுடைய சரீரம் கீழே கடந்தான் தலையறந்து கீழே விழுந்த உடனே என்ன பண்ணினான் கர்ணன் பதிதம் கர்ணன் உடம்பெல்லாம் ஒரே ரத்தமும் கர்ணனுடைய உடம்பெல்லாம் ரத்தம் தலையிலேருந்து அறுத்து தலையிலேருந்து குட்டி ரத்தம் கீழ் கடக்கு பூமியிலே கீழே விழுந்த கர்ணனை பார்த்து செல்லியன் தேரோக்கினான் சாரதியா இருந்தான் ரொம்ப வருத்தப்பட்டு செல்லியன் தேரை ஆத்து கொண்டு போனான் துவஜமில்லாத தேரை துவஜமில்லாத தேரை ஓட்டிக்கிண்டு செல்யநாத்துக்கு போனானாம் கர்ணன் கீழ் நடக்கும் பொழுது தேரை ധ്വജമില്ലാതെ തേരെ ഓട്ടിക്കുന്നു ശല്യനാഥിക്ക് പോനാനാം കർണൻ കീഴ് കിടക്കുമ്പോഴു கர்ணன் கீழே விழுந்த உடனே பூமியை விட்டு தேமே தேர் மேல வந்துட்டு அவன் அந்த சாபம் அவன் போனதே விட்டு போய் விட்டுட்டு அந்த தேரை ஊட்டின்னு போட்டார் செல்யன் அஹம் சுக்ரமன்வீட்சமான மந்தம் மந்தம் மந்தம் மந்தம் பிரஜதி சவிதா மந்திரம் மந்தர மந்திரம் மந்தரஸ்மி சூரியன் பார்த்தாலாம் தன்னுடைய புத்திரனான கர்ணன் கீழே பாம்புகிரஸ்தம் மதிதம் அசகிருது உடம்பெல்லாம் ஒரே ரத்தம் மணல்லாம் பறந்து எல்லாம் மணல் பூசி கிடக்கு அப்படிப்பட்ட கர்ணனை தன் பிள்ளையை சூரியன் பார்த்து மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல பரமதாபத்துடன் அஸ்தமனத்தை அடைஞ்சால் கர்ணவசம் ஆச்சுது என்று நந்தியும் திருதராஷ்டனும் சொன்னாலாம் பெரிய மகாபுண்ணியம்ங்கிறாள் கர்ணவசத்தை மேல கர்ணபர்ண பரஸ்வதி நாளை தினம் சொல்லி துரியோதன வசம் ஏகாதசி ராமனம் மணி ஆயிடுச்சேன்னு நான் பயப்படுறேன் ஏகாதசி கேட்டுவாங்க ராமன சுத்தம் என்ன பண்றது கர்ப்பம் ஆயிடுச்சுன்னா பிரசவிச்சுதானே ஆகணும் ஸ்மரணம் பார்வதி பதே செய்து துவாபர யுகத்தில் பரமானுகிரகம் பண்ணின பாவனமான சரித்திரம் மகாபாரதம் ஐந்தாவது வேதம் வேதத்தில் சொல்லிய சர்வதர்மங்களும் மகாபாரதத்தில் புதைந்து கிடக்கிறது அதனாலேயே பாரதத்தை மகோபியாசமாய் மகான்கள்லாம் படிப்பதும் அதனால் பாவங்களை போக்கிக் கொள்வதும் மாதிரி க்ஷேமத்தை அடங்கி கொண்டிருக்காள் அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரத்தில் கீழே கர்ணபருவா நடந்தது கர்ண மோட்சமும் கர்ணனுடைய ஜோதிக்கு சூரியனை போய் போய் சூரியனை போய் அடைஞ்சது கர்ணன் சூரியனுக்கு அடைஞ்சான் யுத்தகலத்தில் ஜெய்மின் பாரதத்தில் கர்ணனை பற்றி சொல்லும் பொழுது அர்ஜுனுடைய பானங்களே ஒன்றும் போய் கர்ணன் பேர்ல விழலையா அப்ப அர்ஜுனன் சுவாமியை கூப்பிட்டு என் எண்ணத்துக்கு வந்து கீதோபதேசம் பண்ணி கடப்பட போட சொன்னேன் அவன் போடுற பானங்கள்லாம் என்னுடைய மாற புழக்கிறது ரத்தம் கொட்டுறது என் பானங்கள் ஒன்றும் பண்ணலையே என்று சொன்னாள் அப்ப சுவாமி சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் உனக்கு திவ்ய சற்று தரேன்னு ஜலத்தை கண்ணில் வாரி அடிச்சு கர்ணனுடைய சேரப்பாருன்னாள் கர்ணனுக்கு முன்னாடி நாலு கையுடன் தர்ம தேவத்தை உட்கார்ந்து இருக்கான் உடனே பார்த்தான் அர்ஜுனன் என்ன தர்ம தேவத்தை உட்காந்துருக்கேன் என்னன்னா கர்ணன் எத்தனை தானம் பண்ணியிருக்கான் அவன் பண்ணின தானங்கள்லாம் உருவமாக திறந்து திறந்தெடுத்து தர்மமே அப்படியே வந்து உட்காந்துருக்கா காத்து இருக்கு நீ போன்ற பானங்கள்லாம் எல்லாம் அங்கதோ சாம்பலா கீழே கிடக்கு பாரு தர்ம தேவத்தினுடைய காலம் என்ன அப்போ என்னால கர்ணனிடத்துல தானம் பண்ண கர்ணன் கர்ணனிடத்துல இருக்க முடியாது சண்டை போறோம்னா அஷடே என்ன நம்பின ஒன்னும் நான் கைவிட மாட்டேன் கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு சுவாமி என்ன பண்ணினா இது அந்த குளத்தங்கரைக்கு போறா போல தேர் நடத்திட்டு போனாள் உடனே ஒரு பிராமண வேஷம் போட்டுக்கிட்டு கர்ணனுடைய தேர்ல போய் யாச்சகத்துக்கு போய் காட்டாள் வேதத்தை சொல்லி வேதத்தை சொல்லி வேத வித்துக்கள் வந்து யாச்சகம் கட்டுட்டா கர்ணனுக்கு கண் சிரிக்கும் வாக்கு சிரிக்கும் முகம் பலரும் உடனே உருகும் மைக்குச்சலிடும் உடனே இங்க கேட்கிறீங்களே சாயங்காலம் கூடாரத்துக்கு போவேன் அந்த டென்ட்ல நீங்க வந்து கட்டிடையானா கொடுக்குறேன்னு சொன்னாள் இல்ல இங்க இருக்கிறத தான் நான் கேட்பேன் நான் அப்படி அசட்டு லௌகிக்கம் தெரியாத யாசகன் இல்லை அப்படி வந்து சில யாசகன் வெள்ளதை வச்சுக்கிற போது போய் காப்பான் அவனுக்கு என்ன அவன் எப்படி கூட்டா உன் மூமாயிருந்து போகணும்னு நினைப்பார் அப்படி நினைக்கப்படாது அவன் ஏதாவது கவலைப்பட்டு இருக்கிற போது உங்க எங்க போய் பிடிக்கிறாப்புல பிடிப்பான் அப்படி இல்ல நான் அலௌகிக்கமா வரமாட்டேன் உங்ககிட்ட இந்த இடத்துல இருக்கிறதான் கேட்பேன் பகவான் பிராமண வருஷம் பூண்டு போயிருக்காள் இந்த இடத்துல இருக்கிறத உயிரை கட்டாலும் கொடுக்குறேன்னா உயிர் வாழ்ந்தாலும் நீ இது பரியந்தம் தானம் பண்ணின புண்ணியம் இருக்கே அது எனக்கு கொடுக்கணும் கேட்டாள் கர்ணன் உடனே பார்த்தான் அவன் தானம் பண்ணுவதெல்லாம் விதிவத்தாய் பண்ணிட்டு இருந்தவன் ஜலம் மனுமே கையில் போட்டுக் கொள்வதற்குன்னு பார்த்தான் ஜலம் இல்லை அம்பு நாள தன்னுடைய கையை போடினான் இடது அதுல இருந்து ரத்தத்தை கையில வளர்ந்து எடுத்திருந்தான் அப்போ மகாவிஷ்ணு சுரூபினே சொல்லி அவன் தானம் பண்றவன் அன்னைக்கு என்ன பண்ணிவிட்டான் மகாவிஷ்ணுவே பரமாத்மனே சம்பிரதே உண்டா பகவானுக்கே கொடுக்குதே உண்டா அவனுக்கு தெரியாது பகவான் வருஷம் பூண்டு வந்திருக்காள் என்னவோ சொன்னா வாயில் வந்துட்டு சொல்லு அப்படி உடனே சுவாமி அந்த போய் வேஷத்தை மாற்றி நீங்க தேர்தல வந்து உட்கார்ந்து விட்டாள் உடனே போடுனாள் அர்ஜுனனே கர்மனுடைய தலையை அறுத்து தளித்தது ஒரு திவ்ய ஜோதிஷ் வந்து பகவான் இடத்துல ஐக்கியத்தை அடைஞ்சுதான் அப்படி ஜெய்மி சொன்னாள் உடனே என்னன்னு கேட்டான் அர்ஜுனன் அப்பா எத்தையாவது பண்ணிவிட்டு பிரம்மார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் மூத்த மூத்தத்தாடையிறாள் அவன் சகல சிரமத்தையும் பண்ணி பெரிய சிறந்த மகாதானங்கள் எல்லாம் பண்ணி அத்தனை தான பலத்தையும் என்னிடத்துல கொடுத்துருக்கான் அவன் அவன் நேர கொடுத்துருக்கான் எங்கேயோ கீழே பூமியில ஜலம் விட்டவனெல்லாம் நான் காப்பாத்துறேன் என் கையிலேயே அவன் கொடுத்துருக்கான் தானம் அவனுடைய ஜோதிஷ என்ன தவிர வேறு எங்கு போகின்றாள் சுவாமி கர்ண சரீரம் விழுந்ததே குஞ்சு வந்து புலம்பினாலாம் கர்ணன் அப்படி கேட்டுக்கொண்டிருந்தான் குஞ்சுகிட்ட குஞ்சு போய் கூப்பிட்டாள் யுத்தத்துல வந்து ஆரம்ப சமயத்துல நீ என் பக்கத்துக்கு தான் வரணும் நீ என் பிள்ளைன்னு சொன்னாள் அப்படி சொல்றபோது அவளுடைய ஸ்பஞ்சம் பீலிட்டு அடிச்சது கர்ணன் மேல அப்ப கர்ணன் தன் தாய் தான் தெரிஞ்சது அழுதான் காலில் விழுந்து நீ என் தரப்புக்கு வரணும் என் குழந்தைன்றாள் அப்ப கர்ணன் சொல்லிட்டான் நீ அஞ்சு புள்ள போட்டுனாலே என்ன வந்து நீ பொட்டியில வச்சு வெளியில விட்ட ஆகினால உனக்கு என்னைக்கும் அஞ்சு புள்ள உண்டு நாம் தர்மபுத்திராதிகளை கொல்லல அர்ஜுனனை விட மாட்டேன் கொல்லாம இருக்க மாட்டேன் ஜீவனஸ்மரணம் எப்பவுமே நானும் விடமாட்டேன் அவனும் என்ன விடமாட்டான் ஒரு கால் அர்ஜுன என்ன கொண்டுட்டானே ஏன்னா அர்ஜுனனை சேர்த்து உனக்கு அஞ்சு புள்ள நான் அர்ஜுனனை கொண்டுட்டேன்னா என்ன சேர்த்து அஞ்சு புள்ள உனக்கு என்னைக்கு அஞ்சு புள்ள விடும் சார்ஜுனாவாஹே கர்ணே ச கர்ணாவாஹே அர்ஜுனே இப்படி சொன்னாரா கர்ணன் சொல்லிவிட்டு ஒண்ணு மட்டும் காலை பிடிச்சுன்னு தாயை கேட்டுக்கிட்டான் நீ சத்தியமா எனக்கு ஒரு உதவி பண்ணணும் ஒரு காலம் அர்ஜுனன் என்ன கொண்டு யுத்த காலத்துல என் சரீரம் கீழே விழுந்துட்டேனா தேர்ல இருந்து அப்பொழுது அந்த யுத்த காலத்துல வந்து ரெண்டு பக்கத்து சைன்யத்துக்கும் தெரிய முடியா நீ ஒரு மணி பிராக்கணம் பாடி அழுது பண்ணும் என்ன பிராக்கணம்னா பிராக் குண கஷனம் இந்திய அவனிடத்துல என்னென்ன நல்ல குணங்கள் இருந்தோ அதை பத்தி எல்லாம் சொல்றது அந்த சிரமம் பண்ணிட இந்த கோவில கட்டின இடம் இந்த குளத்தை கட்டின இடம் இல்லது அப்பா வச்ச சுத்தம் தர்ம சுத்தமா சாப்பிட்டேன் இடம் அது சொல்லி அழகமா இது பிராமண கட்டணம்னு பேரு அது மாதிரி பண்ணணும்னு கர்ணன் கேட்டுக்கிட்டான் குந்தி வந்து விழுந்து கதறினாளா ஒரு மணி யுத்தகலத்தில் அதற்கு பிறகுதான் ரெண்டு பக்கத்து சைன்யத்துக்கும் கர்ணன் ஜெயரோச்சி வீட்டு பையன் இல்ல பாண்டவாளுடைய பிராதான்னு தெரிஞ்சுதான் அப்படி வந்து கதறி விட்டா குந்தி இப்படி மகா மகாபுண்ணியமான கர்ணனுடைய சரித்திரத்தை கழிப்பவர்களுக்கெல்லாம் அவன் தானம் செய்த புண்ணியமும் அவன் அடைஞ்ச பெரிய மகாபாகியமும் அந்த காலத்தில் ஏற்படும் என்று சொன்னாள் பிறகு சல்ய பருவா சல்யன் அபாரமான யுத்தம் பண்ணினார் அரை நாள் சல்யன் அரை நாள் அஸ்வத்தாமா அவ்வளவுதான் சேனாபதியா இருக்க முடிஞ்சது சல்யன்னாலே சல்யனோட கூட தர்மபுத்திரன் யுத்தம் பண்ணினார் அபாரமான யுத்தம் தர்மபுத்திரனும் ரொம்ப சிரமப்பட்டுட்டான் சல்யன் சல்யன் அவன் தேரோட்டினான் கர்ணனுக்கு இப்ப அவனே வந்துட்டான் யுத்தத்துல யுத்தம் பண்ண முடியாத ஒரு பெரிய சேனாபதியாக வந்துட்டானோ அப்போ என்ன பண்ணினா சல்யனுக்கும் தர்மபுத்தருக்கும் யுத்தம் நடந்தது தர்மபுத்தருக்கு பரம கோபம் வந்துதான் ரெண்டு கண்ணுனாலையும் செவந்த கண்ணால பார்த்தாளா அப்போ சஞ்சயன் சொன்னால் சத்ராஷ்டிரத்துல அந்த புண்ணிய புருஷன் ரெண்டு கண்ணுனாலையும் பார்த்து சல்யன் சாம்பலா போகாதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னார் அத்தனை புண்ணியாத்மாவா அவர் மனசு தாவப்பட்டா ஒத்துணும் நல்லா இருக்க முடியாதான் அப்படிப்பட்ட புண்ணிய புருஷன் ரெண்டு கண்ணுனாலையும் கடினமா பார்த்து சன்யன் உயிரோட இருந்தாலே எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்குன்னா சஞ்சய் இந்த கதை சொல்லும் போது உடனே சக்தி ஆயுஷத்தை எடுத்தாள் அந்த சக்தியில தங்க மணியெல்லாம் கட்டியிருக்கான் அது உருவத்தோட இருக்கான் அம்பாளுடைய உருவமாய் கழுத்தெல்லாம் மாலையான் சீதாம்பரம் கட்டியிருக்கான் தங்க பொட்டியில வச்சு நிச்சயம் பூஜை பண்ணினவரான் அவன் சந்தனத்தாலையும் திவ்யமான குங்குமத்தாலையும் புஷ்பத்தாலையும் திவ்ய பாயசத்தாலையும் அர்ச்சனம் பண்ணி பூஜை பண்ணின சக்தியானது அந்த சக்தியாயுசத்தை எடுத்து விட்டு விடும்பொழுது ஒரு உருவத்துடன் ஆயிரக்கணக்கான மணிகள் எடுத்து கட்டி ஒரு உருவத்துடன் போய் சரியனுடைய சரீரத்துல போய் விழுந்து சல்யனுடைய பிராணனை அபகரிச்சு தேரிலிருந்து சல்யனை கீழே விழும்பியா பண்ணித்துதான் சக்தி ஆயுதம் தர்மபுத்தருடைய சக்தி உடனே ஆச்சரியப்பட்டால் புண்ணியமான வாதம் அடிச்சது சல்யனுடைய தம்பி ஓடி வந்து சண்டைக்கு வந்தார் செல்லியனுடைய தம்பியும் வசம் பண்ணினாள் செல்லிய வசமாச்சு அபாரமான ஜெயம் பாண்டவாழ்ச்சி தன பெரும் ஜெயத்துவன் சுஷாசன வசமாயிடுச்சு கர்ண வசமாகிவிட்டது செல்லியனுடைய வசமாகிவிட்டது பீஷ்ம துரோணாதிகள்லாம் காலமாயிட்டாள் எப்ப பார்த்தாலும் பாண்டவாளுக்கு ஜெயமா இருக்கு எங்க பார்த்தாலும் பாண்டவர்களுக்கு ஜெயம் இது மாதிரி பரமஜெயத்துடன் பாண்டவாள் பரமக்ஷேமத்தடைஞ்சிட்டு இருந்தாள் செல்லியனோட கூட சண்டை போட்டு தர்மபுத்திர சக்தியாயிட்டதுனாலே செல்லியன் நிக்கிரகம் பண்ணினாலாம் இந்த சரித்திரங்கள்லாம் சொன்னால் செல்லிய பரவாயில்லே பிறகு துரியோசனுடைய வசம் சொல்ல போறாள் தேஷு ராஜசஹசிரேஷு மகாத்மசு ஏகோ துரியோதனோ ராஜன்னே प्रदृश्यत भृशंशतः अदृश्यत भृशं शतासु राजसहस्रेषु सावकेषु महात्मसु एको दुर्योधनो राजन्मे अदृश्यत भृशंशतः சஞ்சயன் சொல்றார் சத்ராஷ்டிரத்துல ஹே ராஜன் பதினோரு அச்சுகன் இருந்த உம்முடைய சைன்யத்தில் எல்லாரையும் பாண்டவர்கள் கொண்டு ரத்தத்தை ஊத்திக்கிண்டு உடம்பெல்லாம் அடிபட்டு மிஞ்சினவன் ஒத்தனை கண்டேன் யாரே உன் புள்ள துரியோகனை கண்டேன் மாறா சந்தியா எல்லாரும் கூட்டாளா தேசூரா அப்படி சந்தையில கூட்டின கூட்டம் சந்தையில காலம்புற எட்டு மணி ஆறு மணிக்கு போனா ஒத்துரும் எடுக்க மாட்டாங்க அப்புறம் ஏழு மணி எட்டு மணி ஆகா ஒரே அடியா ஆயிரம் வண்டி ரெண்டாயிரம் வண்டி லட்சம் ஜனங்கள் வரும் அவன் முட்டை எட்டு வந்து இறங்கும் பார்த்தா புதுசா சந்தை பார்த்தவனுக்கு என்ன தோணும் அஹோராத்திரம் இப்படியே தான் இந்த கல்யாணமா இருக்கும்னு நினைச்சிருந்தப்ப அவன் சாயங்காலம் ஆறு மணி ஆயிடுச்சுன்னா அங்க இருந்த ஆட்டு பூக்க கூட இருக்காதுன்னு அழிஞ்சு போடுவான் அவனும் குத்தகை பேசினவன் குத்து இருக்க அடிச்சு போடுவான் அவங்க கரெக்டே கிளப்பு வந்தவன் கரெக்டே எடுத்து வந்தவங்க சேர்த்துட்டு வந்தவங்க அப்படி எப்படி ஒரு சந்தையில கூடின கூட்டம் நம்ம புண்ணியம் உள்ளவன் புண்ணியலோகம் பாபம் உள்ளவன் பாபலோகம் அப்படி எப்படி போடும் ஒருத்தரோடொருத்தம் சேர்ந்து போய் சேர்றது ஒன்றும் இல்லை அப்படி சேர்ந்து போக முடியாத விஷயத்துல என்னதுக்குடா நீ பிரமிச்சுட்டு இருக்கேன்னு கேட்கிறா வேதாந்தங்கள்லாம் சொல்லுவது யாரோடையாவது சேர்ந்து வந்தையா உன்னோட கூட வந்தது புண்ணிய பாபம் கூட வரப்போறதும் புண்ணிய பாபம் அப்படி இருக்கிற போது வராதவெல்லாம் வரான்னு நினைச்சுன்னு ஏன் கவலைப்படுறேன் அப்படின்னா பிரவிச்சுட்டு இருக்கே இதான் பிரமம் அவன் பசுமாடு தன் கண்ணுட்டிக்கு நக்கி கொடுக்கறதே என்ன அர்த்தம் இந்த கண்ணுட்டி ஏதாவது ஒரு கவலம் பில்லு கொடுக்க போறதா தன் தாய்க்கு கொடுக்குமா தாய்க்கு போட்ட பில்லை இது இழுத்து தூண்டும் தாய் மடியில பால் இருந்தா கறந்து குடிச்சுக்கிடும் தாயால அது தவிர ஏதாவது ஒத்தாசம் பண்ணுவோம் அது இடத்துல பிரமம் வச்சிருக்கேன் தாய் என்ன காரணம் வாஸ்தவமா ஏதாவது பிரயோஜனம் உண்டா பையன்கிட்ட அப்பா வைக்கிறதுனாலயாவது ஏதோ இருக்கலாம் ஏதாவது நல்ல பையனா இருக்கிறோம்னு ஏதாவது ஒத்தாசி பண்ணாலும் பண்ணுவோம் இது எதுக்கு வைக்கிறது பிரமம் இத்தனையும் மாய பகவானுடைய மாய பகவன் மாய தேஷு ராஜசஹசிரேஷு தாவகேஷு மகாத்மசு அத்தனை ராஜாக்கள் எல்லாரும் போய் ஒத்தன் மிஞ்சி இருந்தானாம் ஏகோ துரியோதனோ ராஜன் உடம்பெல்லாம் அடிபட்டு ஒரே நஷ்டம் அனாமனா ஒருவன் துரியோகன் இருந்தாள் என்று சொல்றார் சஞ்சயன் சித்ராஷ்டத்துல துரியோகன் யுத்த களத்துல தேடி தேடி பாக்கிறானா ஆறா உத்தராவது மிஞ்சி இருப்பாளா எத்தனையோ பேர் சொன்னானே நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் யாராவது மிஞ்சிருக்கானு பார்த்தா சக்னி மோகம்னு எல்லாரும் கூட்டார் சூன்யாஞ்ச மேதினி உயிரோட ஒரு ஆள் கூட அவன் கண்ண படலையா தன்னை சேர்ந்தவர்கள் சர்வயோதை சர்வயோதை பாண்டவான்யுகே பாண்டவான்யுகே பாண்டவாளை பார்த்தா இது தரப்புல அவ எப்படி இருக்காருன்னா ஆண்டவாள் என்ன பண்ணிட்டு இருக்காள்னா சந்தோஷமா சிரிச்சுண்டு வெத்தலை போட்டுக்கொண்டு சீக்கிரம் சாப்பிட்டு ஒருத்தன் கூணு அடுத்த கூத்தாரானா என்ன காரியம் பண்ணேன் பார்த்தியாலும் சந்தோஷமா பேசுறாரான்னு சந்தனம் பூசிண்டு நர்தமா நாதம் பண்றாளாம் பிரமாதமா சிம்மநாதம் பண்றாளாம் துஷாசனம் பூட்டான் கர்ணம் பூட்டான்னு கணக்கு சொல்லிட்டு இருக்காளாம் துரியோதனோ மகாராஜ ரொம்ப மானியம் துரியோதனம் துரியோதனோ மகாராஜ அப்படியே எரிஞ்சுதான் கண் கலங்கிட்டுதான் நெஞ்சு தழசழித்துதான் ஹோன்னு அழணும்னு தோணித்தான் இருக்கு அதுதான் கஷ்மலம் பேரு இறஞ்சி வாய விட்டு கதரணம் நினைச்சானாம் கஷ்மரேனாபிசம்ருதே மனசா ஊறி போடுவோம் கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு ஊறி போடுவோம் நினைச்சானா எங்க போறதும் புரியல போனா அங்க போனாலும் துரியோகம் தெரியும் ஓடுவதற்கு எத்தனை மணினா தேர் இல்லையாம் குதிரை இல்லையாம் யானை இல்லையாம் முட்டகை இல்லையாம் விஹீன பலவாகன பாண்டவாள் என்ன பண்ணினால் என் புள்ள அசத்து என்ன பண்ணிட்டு निहते मामके सैन्ये விசேஷே சிவிரே ஸ்ருதிரே கிருத்தே ஒரு கூட இருக்கிறையாது ஒரு ஆள் இருக்கிறது விசேஷே சிவிரே கிருத்தே எத்தனையோ கோட்டிக்கணக்கான கூடாரங்களா எல்லாம் திறந்து கிடக்காம ஆள் இல்லாதே படிச்சு போய் பாண்டவானாம்பலே பாண்டவானாம்பலே சூத்த பாண்டவானிடத்தில் யாரு மிச்சம் இருந்தாள்னு கேட்கிறான் திருதராஷ்டிரன் தன் நாட்கள் இப்படி போட்டான்னு தெரிஞ்சு பாண்டவாள்ல யாரார் மிச்சம் இருந்தால் எவ்வளவு சைன்ய வாழ்க்கை மீச்சம் இன்னும் ரொம்ப கவலையிலேயே அவனுக்கு வாட்டு கணக்கை பத்தி கட்ட எண்ணத்துல கேட்கறாங்க நெல்ல எண்ணத்துல கேட்கல நெல்ல எண்ணத்துல கேட்டா இத்தனை சண்டையை கொண்டு விட்டுருப்பனா இத்தனை விவகாரத்தை கொண்டு விட்டுருப்பனும் திருதராஷ்டிரன் கேட்கிறான் பாண்டவாளுக்கு எத்தனை ஆட்கள் மிஞ்சினாள்னு கேட்கிறான் இத கேட்டு அவன் பட போறது துக்கம் தானே என்ன இருந்தால் சந்தேகம் கணக்கா சொல்றார் அவர் ஞான திருஷ்டி உள்ளவர் போய் நேரம் பார்த்துட்டு வர வந்திருக்கார் முட்டாளான என் பிள்ளை துரியோதனன் என்ன பண்ணினான் அதையும் சொல்லணும்னு கேட்டாளாம் திருதராட்டன் ரதானாம் பிரதானாம் द्वे सहस्रे तु சப்தநாகசதானி ச. ஆண்டவாளுக்கு மிஞ்சினத்தை சொல்றாள் இரண்டாயிரம் தேர் தேர்ல உள்ள எஜமானர்கள் எல்லாரும் உயிரோட இருக்காள் எழுநூறு யானைகள் நல்லா இருக்கு மிஞ்சிருக்கிறது பிரதானாம் द्वे सहस्रे तु சப்தநாகசதானி ஐயாயிரம் ஐயாயிரம் குதிரைகளா காலாளிகள் காலால் நடந்து யுத்தம் பண்றான் அவள் பதினாயிரம் பதினாயிரமா நிற்கிறான் கூட்டம் கூட்டமா ஆமா பதினாயிரத்துல எத்தனையோ கூட்டம் நிற்கிறது பத்தீனாமயுதானிதாமூத்ராஜன்னே பாண்டவானாண்டவானாம் மகாதல மகத்பலம் பாண்டவாளுக்கு மிஞ்சின பலம் இதுவாம் இவ்வளவு பாக்கி இருக்காம அவளுக்கு ரெண்டாயிரம் பேர் இருக்கான் எழுநூறு யானைகளா ஐயாயிரம் குதிரைகளா அயுத்தம் பதினாயிரம் பதினாயிரக்கணக்கான காலாளிகளா இதெல்லாம் மிஞ்சி இருக்கான் பாண்டவாளுக்கு எப்படி இருந்தான் தெரியுமாங்கிறாள் एकाकी भरतश्रेष्ठः ततो दुर्योधनो नृपः ततो दुर्योधनो नृपः आपश्यत्तमरे कञ्चिति सहायम् रथि सहायम् रथिनाम् रथिनाम्बरः யாரா ஊத்தாடிக்கு ஆளுண்டோன்னு பார்த்தாராம் துரியாசனன் உத்துகூட இல்லையாம் ஆபஷ்யது சமரே கஞ்சித் சகாயம் ரத்தினாம் ஒருவராவது அவனுக்கு ஒத்தாசிக்காள் இல்லையா ஒரு டவல் குழு மேல போட்டிக்கணும் வேர்வை தொடச்சிக்கணும் ஒரு டம்ளர் தீர்த்தம் கொண்டு வா கேட்கறதுக்கு ஆள் இல்லையா துரியோசனனுக்கு அவன் எத்தனை பூமி ஆண்டா என்ன எத்தனை அவன் பெருமையில இருந்தா என்ன வந்து சொல்லு அப்படி ஆயிட்டானாம் துரியோசனன் கதம் ஒரே ஒரு குதிரை உங்களோட இருந்தான் அந்த குதிரை மேல ஏறிந்து ஓடி போடுவோம் எங்கேயாவது ஏறிந்து போனான் அந்த குதிரையை போய் வெட்டி தள்ளிவிட்டார் பாண்டவாளுடைய ஆட்கள் உனக்கு என்ன குதிரை இருந்தா என்னமே நடந்து போடா இன்னும் குதிரையை வெட்டி தள்ளிவிட்டாளாம் ஹதம் தன்னுடைய குதிரையை விட்டுவிட்டு கிழக்கு முகமாய் ஓடினாராம் பயந்து பாண்டவாள் ஏதாவது பண்ணிவிடுவாள் உத்தரம் மிச்சமில்லை திரும்பி திரும்பி பார்த்தா எங்கேயாவது ஆறா நம்ம ஆட்கள் வருவாளோ ஒத்தாசம் பண்ண வருவாளோன்னு பார்த்தா உத்தரம் இல்லை एकादशचमो भर्ता என்னவோ இருந்தாலும் சந்தேகம் दुर्योधनस्तव ஏகாதசமோ பர்த்தா पुत्रो துல்லியோ துரியோதனஸ்தவ गदामादाय கதாமாதாய தேஜஸ்வி पदादिः பதாதி प्रस्थितो பிரஸ்திதோ ஹ்ரதம் பதினோரு அட்சௌகினிக்கு நாகம் பதினோரு அட்சௌகினா ஐம்பது அறுபது மைல் சைன்யம் நிற்கும் தன்னை சைன்யத்துக்கு அதிபதியா இருந்து அவன் தலையை ஆட்டினா போறும் அத்தனை ஓடி வரும் வெட்டி போனா போகும் அப்படி இருந்தால் ஏகாதச சமூ நாசா பதினோரு அட்சோகனிக்கு நாகரா இருந்த துரியோகன் கதையை தன் கையில தோல்ல தூக்கிக்கிண்டு மாதாய தேஜஸ்வி காலால ஓடினான ஓடுற பொழுது அவனுக்கே உட்கன் தாங்கலையா ஒரு குளத்தை பார்த்தான் இந்த குளத்துல போய் ஒரு குளிஞ்சு இந்த குளத்துக்குள்ள போய் பூந்துட்டானா பதாதிகி பிரசிதோஹ்ரதம் ஒண்ணு பண்ணினானா அந்த குளத்தங்கரைக்கு போய் குளத்துல இறங்கணும்னு போனா என்ன பண்ணலாம் குளத்துல இறங்கின்னு நினைச்சா எத்தனையோ போய் கணத்த குளத்தை கோபம் வந்த போது பாப்பனா இது மாதிரி குளத்தங்கரைக்கு போனான் அப்ப நினைச்சு அழுதானா என்ன நினைச்சு அழுதான்னு ஆஹா இந்த புண்ணிய புருஷன் விதூரன் சொன்னாரே இன்னைக்கு ஒரு கைச்ச கேடு குடும்பம் அழிஞ்சு போடும் புரிய புருஷாளுக்கு பாகம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதே அந்த பொருள் பொருள் இல்லை விஷம் அது பாண்டவாளுடைய பொருள் எடுத்து சரி நீ அப்பதான் நன்னா இருப்பேன்னு சொன்னாலே அப்படி இல்லையெல்லாம் வந்துடும் ஆபத்து கண்ணு எண்ணிடுவான் அழுவேன்னு சொன்னாலே அது இன்னைக்கு வந்துட்டேன் மகாபுத்திமான தர்மசீலன் சொன்னாரே விதுரன் தினம் இதம் நூனம் மகாதம் நூனம் மகாபிராஜோ திருஷ்டவான் கண்டுபிடிச்சுட்டாரே விதுரர் என் பேர்ல கதாவனா நீ பதாஜியாய் சக்த சர்வஸ்வனாய் அவன் உத்தரவு இல்லாம தவிக்கிற கடைசியில என் பேச்ச கேளு கேளுன்னு சொன்னாரே பெரியவா சொன்னதை போட்டேனே அதையும் தவிர்த்து பகவான் வேற சொன்னாலே சுவாமி டூர் போனபோது சொன்னாள் கடைசியில ஆத்துக்கு பரப்பு வரபோது ஊருக்கு போயிட்டு சொல்லிக்கணும் சுவாமி சிந்திக்கல எப்படி அவங்ககிட்ட அவன் என்ன சொன்னா என்ன நீ சிவத்தக்காராவனா என்ன என்ன பண்ணணும்னு கேட்டா அப்போ சுமித்து வந்தாள் சுவாமி ஒரே ஒரு வார்த்தை நாள் என்ன நாள் தீர்மானம் பண்ணிக்கோ இந்த பாரத யுத்த முடிவுல உன் சைன்யம் மூக்க அழிஞ்சு உன் சுத்து போய் உனக்கு பக்கத்துல ஆள் இல்லாம தேர் இல்லாம குதிரை இல்லாம நீ ஒருவனாய் கண்ணும் கண்ணீருமாய் காலால நடந்து எதி நாயாசி கௌரவா நீ எங்க போறதுன்னு புரியாம அங்கும் இங்கும் நீ தெருவில நீ அலையாத பட்சத்தில் மனு யாஜ்யவல்கிறவங்களுடைய மகான்கள் தர்மம் ரட்சிக்கும் ரட்சிக்கும் சொன்னவர்கள்லாம் குடிகாரர்கள் மன்வாத்யா மத்தியபாயினா தர்மசாஸ்திர பிரவக்தாரா மன்வாத்யா மத்தியபாயினா தர்மசாஸ்திரம் எழுதின மனு யாஜ்யவல்கிறவங்களே மகான்கள் இருக்காரே வாழலாம் குடிகாரர்கள் குடிகாரம் பேசுற பேச்சுக்கு அர்த்தம் உண்டோ அவன் பிரயோஜனம் இல்லை அது மாதிரி அவளுடைய தர்மம் ரட்சிக்கும் அதர்மம் கெடுத்துவிடும் தர்மம் இல்லைன்னா போடும் அழிஞ்சு போடும் குடும்பம் தர்மம் தான் ரட்சிக்கும் ரட்சிக்கும் சொன்னாலே அவர்களுடைய சொல்லலாம் குடிகாரனுடைய சொல்லு ஏகாக்கி பாதச்சாரேணாதி கௌரவா தர்மசாஸ்திர பிரவர்த்தாரா மத்யபாயினா தர்மசாஸ்திரமொழியிலே மகான்கள் எல்லாம் கண்டு குடிச்சவர்கள் கண்டு குடிச்சவர்களை போலே ஆமா நீ வந்து இது மாதிரி காலால் நடந்து நீ கஷ்டப்பட்டு ஆள் இல்லாம தவிக்காத பட்சத்துல அதெல்லாம் பொய் சொன்னார் அதை நினைச்சுன்னு அழுதாராம் சுவாமி சொன்னாரே எப்படி அன்னைக்கு இன்னைக்கு தானே இது புரியுது அழுதாராம் புத்திரே புத்திரே സവാജിരഥകുഞ്ചരേ മഹാവനമിവച്ചിഹ്നംവത്താവകമ്പലം ശകുനിയും പോയി ഒത്താശിക്കുന്ന ആൾക്കളും പോയി സൈന്യങ്ങളും പോണ ഉടനെ എന്ന മാറ്റി തരീമാ കാട്ടை വെട്ടി അഴിച്ച് வெறும் தடலாக வச்சிருந்தா எப்படியோ அப்படி உன் பக்கத்து சைன்யம் இருந்ததுன்னா சஞ்சயன் திருதராஷ்டத்துல மகாவனமிவ சின்னம் அபவத்தாவகம்பலம் அநேகசதசாஹ்ரே துரியோதனே துரியோதனோ மகாரோ மகாரோ ജീവമാനോ ജീവമാനോ വ്യദൃശ്യത കോടി உயிரோட உள்ளவன் ஒருத்தருவங்க கண்ணுக்கு தெரியலையா உயிரோட இருந்தாலும் அவன் தரப்புல அந்த மூணு பேரும் மூளைக்கு மூளை கண்ணு கண்ணிடுவா சத்தவனுடைய சரீரத்தை தொழில் அழுதுட்டு இருந்தாளா யார் அருந்தாள் அஸ்வத்தாமா கிருபர் கிருதவர்மான்னு ஒருத்தன் பகவானுடைய சைன்யத்துக்கு அதிபதியா இருந்தார் எதிர்த்தரப்பு கொடுத்துட்டாள் சுவாமி அந்த சைன்யத்துக்கு துரியோதனனுக்கு எல்லாம் ஒரே நாராயணன் என்று செய்து அந்த அந்த லட்சக்கணக்கான சைன்யங்களுக்கு அப்படி கோட்டிக்கணக்கான சைன்யத்தை தன்னுடைய சைன்யத்தை ஒரு தரப்புக்கும் தான் ஆயுதம் இல்லாம ஒரு தரப்புக்கும் சுவாமி வருவதாக முதல்ல சொன்னாள் துரியோகனன் ஆயுதம் இல்லாத நீர் எனக்கு வாண்டாம் உம்ம சைன்யத்தை எனக்கு கொடுங்க அந்த சைன்யத்துக்கு நாயகனா கிருத்தவர்மான்னு சுவாமி ஒருத்தனை அனுப்பிச்சாள் அவன் மிஞ்சினானா கிருபர் மிஞ்சினார் அதாவது துரோணாச்சாரியருடைய மைத்துணர் அவர் அவள்லாம் சிரஜீவி அஸ்வத்தாமா விஞ்சினார் அஸ்வத்தாமா பதிவியாசோ ஹனுமாமிஷ்ட விபீஷணா கிருப பரசுராமிஷ்ட சப்தைத்தை சிறுஜீவினக கிருபரும் அஸ்வத்தாமாவும் சிறுஜீவி இந்த கிருதவர்மா பகவானுடைய ஆளா போட்டா அவன் மிஞ்சி போட்டான் இந்த மூணு பேரை தவிர்த்து வேறு ஒருத்தரும் இல்லையாம் द्रोणपुत्रादृते तथैव तथैव कृतवर्मणः कृपाश्च कृपाश्च गौतमाद्राजन्मे पार्थवाश्च तवात्मजाति பார்த்திவாச்ச தவாத்மஜாத்து நாலாவது உன் புள்ள மிஞ்சிருந்தான் நாராம் சஞ்சயன் திருதராஷ்டிர பார்த்து நாலாவதாக உன் புள்ள துரியோகன் இருந்தான் மறு உத்தரவு இல்லையா ஆனா அந்த மூணு பேர்ல இவன் கண்ணு ஆம்பல்ல துரியோசன் கண்ணுல இந்தியோவா மூளைக்கு மூளை ஆறு கூட்டா ஆறு இருக்கான்னு கணக்கு பண்ணிட்டு அப்படி கூட்டா யுத்த நேர கண்ணால ஞான திருஷ்டினால பார்த்தவர் தன சைன்யம் அழிஞ்சிருக்குமா நமக்கு தோன்றுவதே மனசுல இந்த நேர பாப்பமும் யுத்த களத்துக்கு வந்தாடா யுத்த களத்துல அப்படியே துரியோகனுடைய சைன்யம் அழிஞ்சு கிடக்கிற இடத்துல இவர் உண்டிய ஆள் அலஞ்சத்தை பார்த்தாராம் கிருஷ்ணஜும்னம் பார்த்தானாம் திரௌபதியினுடைய அண்ணா அவன் உடனே சாத்திகியை பார்த்து சொன்னாராம் சாத்திகின்னு சொல்லி பகவான சேர்ந்தவன் அவன் அவனை பார்த்து சொன்னாளாம் மகாதலா உத்தியம் நிஷிதம் அப்ப சாத்விகையானவன் என்ன சஞ்சயம் பாக்கி இருக்கானே இவனை வெட்டி விடுவோம் கத்தி எடுத்துன்னு வட்ட வந்தானாம் கத்தி எடுத்துன்னு வட்ட ஓடினானாம் சஞ்சய் அப்ப பார்த்தார் சமாகமிய மகாபிராஜ்யோ பிரவீ ஸ்ரீ மகாத்மாவான வியாசாச்சாரியால் வந்தாளாம் அங்க பொழுது என்ன சொன்னார் இவனை போய் ஒற்றை நாளா சாத்திகே முக்கியதாம் சஞ்சயோ ஜீவன் அவனை வட்டவே விடாது சஞ்சயனை அவனை விட்டு விடுவாளாம் வியாசர் வந்து வியாசர் சொன்னதுக்காக சாத்திக்கு விட்டானா விட்டானே அவனா என்னையும் விட்டிருப்பான் உள்ள தவிச்சு தவிச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டேங்கிறார் சஞ்சயன் कृताञ्जलिः ततो मामब्रवीत् ततो मामब्रवीन्मुक्त्वा अस्ति सञ्जयसा சக்தி சஞ்சய சாதயா அப்ப சொன்னானாம் சாட்சிக்கு அஞ்சலி பண்ணி நான் என்னமோ தவறி வெட்ட வந்துட்டேன் வியாசர் வந்து பெரியவாள்னு சொன்னா நீங்க எப்படி இருக்கணும் நான் தவறி போட்டேன் நீங்க போங்க நான் உங்களை விட்டுட்டேன்னு சொல்லி போக சொன்னானா சாட்சிக்கு சஞ்சயம் பரத்து அங்கிருந்து வந்தாளா ரோஷமாத்திரமவக்ராந்தம் ஒரு கூப்பு தூரம் வந்தாளா குரோஷமாத்திரமபக்ராந்தம் गदापाणिमवस्ति கதாபாணிமவஸ்திதம் एकम् दुर्योधनम् ஏகம் துரியோதனம் ராஜன் अवश्यम् वृषविक्षम् அவசியம் பிருஷவிக்ஷதம் ஒரு கூப்பிடு தூரம் வந்து பார்த்தேன் வந்தாங்க துரியோதனன் உட்கார்ந்து இருந்தான் உடம்புல இருந்து ரத்தம் குட்டின்னு இருந்து அடிபட்டு கண்ணும் கண்ணீருமா அழுதுகிட்டு இருந்தான் தனியாக அவனை கண்டேன் நான்கிறார் திரும்பி வரபோது இப்படி கண்டேன்கிறார் சஞ்சயன் சதராஷ்டிரத்துல ஆத்துக்கு வந்தார் சஞ்சயனை என்ன பார்க்கவே முடியாமல் கண்ணும் கண்ணீர் துரியோசனன் அழுதான் வாய விட்டு நான் என்ன பண்ணேன் எனக்கும் தாங்களே அழுதுட்டேன் சஞ்சயம் யுத்தகலத்தில் பூமியில உட்கார்ந்து அழுது கொண்டு நான் பார்த்தா என் மனசு என்னமா இருக்கும் அவனை எப்படி நான் கண்டவன் வன்குடையின் அடியில் ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் சூழ்ந்து கண்ட கண்ணுனாலே அவன் கண்ணுங்க நீருமாய் குளத்தங்கரையில் அழுவதைக் கண்டு என் மதம் தபிச்சு நாராம் சஞ்சயன் திருஷ்வைகாகினமாகவே ஒரு மணி கீழே விழுந்து பிறண்டாள்தான் ஒண்ணுமே புரியாமல் எழுந்திருந்து கஞ்சலத்தை நான் அவனுக்கு தொடச்சு கழிச்சு அவனை சமாதானம் பண்ணினேன் அப்ப காட்டானா என் பிராத்தாக்கள் நூறு பேர்ல ஆறு உச்சம் இருக்கான்னு கேட்டானா எடுக்க நீங்க போ போகாதவனா உன் ஞான விருஷ்டினால தெரியுமே யாரும் மிச்சம் இருக்காள் என் பிராதாக்கள் நூறு பேர்லே என் சைன்யத்துல யாரும் மிச்சம் இருக்காள் அழுது கண்டு காட்டானாம் துரியோசனன் எல்லாம் என் கண்ணுக்கு நேரம் தெரிவதனால் அவருக்கு எல்லாம் கண்ணை திறந்துட்டு இருந்தாலே உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியுமா மூடி கூட பார்க்க வேண்டாம் தஞ்சை சஞ்சயனுக்கு எல்லாத்தையும் நேர நான் பார்க்கிறவனாகினாலே எல்லாத்தையும் அவனுக்கு சொன்னேன் பொழுது ராதாகுது இந்தமே அவனுக்கு எல்லாம் பூட்டாடா எல்லாரும் எல்லாரும் பூட்டாள் சொன்னாளா സൈന്യം മിച്ചമില്ലേ ഉൻ ഭ്രാതാക്കളും മിച്ചമില്ലേ இனிமே அவளை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன்னாளாம் ரெண்டு பேர்களாம் யாரு யாருன்னு காட்டானாம் தயஷ்டிலரதாஷ்டாஹேர் மிஞ்சிருக்கு உன்னுடைய சைன்யத்தில் அவகா நாம் நராதி பாக்கி தேரெல்லாம் உடஞ்சு போயிடுத்து மூணு தேரும் அந்த மூணு தேர்களுக்குள்ள ஆளும் நான் உயிரோட இருக்காளாம் அழுதானா பெருமிச்சு விட்டு எல்லாரும் பூட்டாளாம் ஆழ்தானாம் சதீர்கமிவனிஸ்வசியவேட்ச திரும்ப திரும்ப பாக்குறானா யாராவது இருப்பாளோ வருவாளோ வருவாளோ பிரத்யவேட்ச பாணினா கைய பிடிச்சிடலாம் असौ माम् पाणिना सृष्ट्वा पुत्रस्ते पर्यभाषते पर्यभाषता என் கையை புடிச்சுட்டு கண்ணும் கண்ணீருமா சொன்னான் அப்பொழுது துரியோதனன் சஞ்சயராஜானம் என்ன சொன்னான் எங்க அப்பாட்ட போய் சொல்லு இல்லவே என்னை பத்தி கவலைப்பட சொல்லாதே நான் இந்த குளத்துக்குள்ள புந்து விட போறேன் நான் ஆத்துக்கு வரலையே சாப்பிட வரலையேன்னு கவலை கட்டாட சொல்லாதே சஞ்சயராஜானம் பிரஜாச்சக்ஷுஷமீஸ்வரம் பிரஜாச்சக்ஷுஸ்வரன் மகாராஜா தேசங்களுக்கு எல்லாம் அதிபதியா இருந்தவர் அவரிடத்துல போய் சொல்லு பெரும் குளத்துக்குள்ள இறங்கிவிட்டான் அவனை பத்தி கவலைப்பட வேண்டாம் நான் சொன்னதா சொல்லுவானாம் துரியோகனன் அவன் ஜலத்துக்குள்ளே சஞ்சயன் இருக்கிற போதே ஜலத்துக்குள்ள நுழைஞ்சிட்டானா அவருக்கு இது ஜலஸ்தம்பன வித்த தெரியும் ஜலத்துக்குள்ள மூச்சு மூலிஷத்துக்கு சக்தி உண்டு ஜலத்துக்குள்ள போனா கூட ஜலம் ஒரு உள்ள போனாது சிங்கேரி பிரிவாள் ஜலத்தினா விழுந்துட்டாள் ஒரு டிராப் ஜலம் உள்ள இல்லையா வயிறு வீங்கி போடுவேன் ஜலத்துல விழுந்தவனுக்கு டாக்டர்கள்லாம் ஆச்சரியப்பட்டாள் ஜலஸ்தம்பனின்னு ஒரு வித்தை அந்த வித்தை அவனிடத்தில் உண்டு அதனால உள்ள அனுப்பிரவேசம் பண்ணிவிட்டான் பண்ணிட்டு அவன் போனதே தஸ்மின் ஹதம் தேர்கள் கண்ட மூணு தேர்களை கண்டேன் அந்த குதிரையெல்லாம் அப்படியே கீழே விழுந்துடும் போல இருக்கு சீனி இல்லாம யுத்தத்தில் சமப்பட்ட குதிரைகள் அப்படிப்பட்ட குதிரைகளை குதிரைகளால் கட்டப்பட்ட மூணு தேர்களை கண்டேன்கிறாள் அபஷ்யம் சந்தேஷம் சமுபேயுஷ நான் இருக்கிற இடத்துக்கு அந்த மூணு தேர்களும் வந்தது யாரு தெரியுமா அந்த மூணு பேர்கள் கிருபம் கிருபம் சாரத்வதம் வீரம் ரவுணிஞ்சரதினாம்பரம் பேர்களை கண்டேன் கிருபரை கண்டேன் கண்டேன் கண்டேன் எப்படி கண்டேன் உடம்பெல்லாம் ஒரே ரத்தம் உடம்பெல்லாம் ஒரே பானம் அஸ்திரம் என்னமோ முள்ள தவிச்சுண்டு ஆஸ்பத்திரியில் போயாவது ரெண்டு வருஷம் படுத்துட்டு இருப்போம் இப்படி படுத்துட்டு நம்ம விட்டானே உயிரோட நினைச்சிட்டு மூணு பேரும் உடம்பு மூக்கு அடிபட்டு சதையெல்லாம் அப்படி செதுக்கி கிடக்கா அப்படி கண்டேன் மூன்று பேர்களை அர்த்தம் செய்யன் துரியோதனம் ராஜா உயிரோட இருக்கானான்னு அவா சஞ்சயன் வந்து காட்டாளாம் கச்சி ஜீவதினோ ராஜா தனோ ஜீவதி சஞ்சயா உயிரோட இருக்கானா துரியோதனன் அல்லது யுத்தத்தில் அடிபட்டு போயிட்டானு காட்டாளா அந்த மூன்று பேர் என்ன யுத்த களத்துல உத்து குத்தர் பார்க்க முடியாது சாத்தியம் இல்லை ஆகையினால உயிரோட இருக்கானா ராஜான்னு கேட்டாளாம் சனு ஜீவதி சஞ்சயா வாழ்க்கை ஆட்சாதவானஹம் தேஜா குஷலினம் நிருபம் ராஜா உயிரோட இருக்கான் ஜலத்துக்குள்ள பூந்திருக்கான்னு சொன்னோம் நாளாம் அஸ்வத்தாமா வருத்தப்பட்டானா நாங்க இருக்கிற போது இவன் ஜலத்துக்குள்ள எந்திரி போடுறான் நாங்க பாத்துக்க மாட்டோமா இவனே அப்பவும் இப்படி சொல்றான் இத்தனை ஆபத்து வந்து இவன் என்னத்தை பாத்துக்கிட்டான் இத்தனை நாளா பதினெட்டு நாளா பதினேழரை நாள் ஆயிடுது இவன் என்னத்தை பாத்துக்கிட்டான் நான் பாத்துக்க மாட்டேன்னா என்னத்துக்கு ஜலத்துக்குள்ள பூந்தான்னு கழுக்கிறானா அந்த பௌருஷம் இருந்தா அப்படித்தான் தோணும் ஐயோபலம் இல்லாம பௌருஷம் இருந்தது ஏன்னா அது வந்து இருக்கு பார்த்துப்போம் பார்த்துப்போம்னு அப்படியே சொல்லியே தான் கடைசியில ஒண்ணும் இல்லாம போடுவனுவன் இப்படி அஸ்வத்தாமா சொன்னானா அஸ்வத்தாமாது தத்ராஜன் நிஷம்யவச்சனம் மமஹதம் விபுலம் பிரேக்ஷதம் விபுலம் பிரேக்ஷ கருணம் கருணம் பரியதேவயதி எந்த குளத்துல பூந்தான்னு கேட்டானா அஸ்வத்தாமா துரியோதனன் இந்த குளத்துக்குள்ளாம் பூந்தான்னு சொன்னாளா அஹோ நிஜ குளமாவது செவந்த பஞ்சகத்துல அந்த குளத்துல பூந்தான்னு சொல்லி அந்த குளத்தை பார்த்துட்டு போகணும் அழுதானா துரியோசனம் அந்த குளத்துக்குள்ள பூந்துட்டான் ஏன்னா துரியோசனம் நல்லா இருந்து பார்த்தவாழ வாழலாம் அதனால போகணும் அழுதாளா கருணம் பரியதேவயது நாங்கள் உயிரோடு இருப்பது அவனுக்கு தெரியாது ராஜாவுக்கு மகாராஜாவுக்கு நாங்க மூணு பேர்களும் இல்லையா பாண்டவாளை ஜெயிப்பதற்கு பர்யாப்தாஹிவயம் தேன சகயோதயித்தும் நாங்கள் முதலாளியோட சண்டை போட மாட்டோமா இதற்காக ஜலத்துக்குள்ள போய் பூங்குந்தான்னு வருத்தப்பட்டானா அஸ்வத்தாமான் அப்போ அஸ்வத்தாமா கிருப்பர் கிருத்தவர்மா எல்லாருமா அழுதாளாம் உட்கார்ந்து புலம்பினாலாம் ஆஹா காலம் என்ன பண்றது அப்படி தேங்குறாளா யாரும் என்ன பண்றது காஷ்மீர்ல ஷேக் அப்துல்லாவே அரெஸ்ட் பண்ணிவிட்டான்னா வரான் எல்லாரும் என்ன ஓ ஆகுது ஆவாவது நியூனம் பட்ட பாட்டு அப்புறம் ஷேக் ஆகுது அப்துல்லா ஆகுது யாருக்கு என்ன வருதுன்னு என்ன ஓ எல்லாரும் வருத்தப்பட்டா வருத்தப்பட்டு என்ன பண்றதுன்னு துரியோதனனுக்கு ஆறு வருத்தப்படுறது அதுக்கப்புறம் பாண்டவாலே ராஜ்யத்தை விட்டு போட போறானே மகாபிரஸ்தானம் கலி ஒன்று தான் என்னவே நாம் இருக்கக்கூடாது இது போக்குரிகளுக்கு தான் காலம் நாம் விலகிறது நல்லதுன்னு விலகிவிட்டாள் இந்த மூணு பேர்களும் பேசினாலாம் பாண்டவாள் சிரிச்சுக்கொண்டு உற்சாகமா கையில ஆயுதங்களை வச்சுன்னு அவ படுத்து அப்படியே சுத்திக்கிட்டு இருக்காளா சந்தோஷமா அந்த அந்த இடத்த திரும்பி பார்த்தான் கட்டி உடனே மூணு பேரும் பயந்துட்டு ஓடினாளா அவன் எங்கேயாவது தங்களை குடிச்சு விடுவா ராஜா உள்ள பூந்து விட்டான் அப்புறம் இனிமே அவன் எத்தனை பலிஷ்டனா இருக்கட்டான் அஸ்வத்தாமா கிருபர் கிருதவர்மா பயந்துட்டு ஓடினாளா திருஷ்பிராதிரவன் പാണ്ഡവാളെ കണ്ട് ഭയന്നും ഓടിനാളാം മൂന്നു പേരുകളും ഹേതുമാം രഥമാരോപ്യേതുമാം രഥമാരോപ്യ കൃപസ്യ സുപരിഷ്കൃതം കൃപരുടെ കേരളയെന്ന് ഏറ്റിന് വന്ന അളവാൾ നല്ല അഴഹാർ അദ്ഭുതമാണ് രഥമാം കൃപാചാര്യരുടെ രഥം സേനാനിവേശമാജ സേനാനിവേശമാജ്മുഹൂ சேனா நிமேஷம் இருக்க கூடாரம் இங்க வந்தாலாம் அங்க வந்தா ஒரு கூடாரத்திலேயாவது ஆள் இல்லையா இவா மூணு பேர்கள் தான் ஆளா அதை பார்த்து பார்த்து அழுதாளா கண்ணால் ஜலம் விட்டாளா சூரியன் வேற அஸ்தமனத்தாடஞ்சானாம் ஒன்றும் இல்லையா கூடாரம் இல்லை ஆள் இல்லை காவக்காரன் இல்லை அங்க உட்கார்றதுக்கு ஆள் இல்லை அப்படி இருந்துதான் சூரியன் அஸ்தமனத்தடையிற காலமாம் தத்தோ விருத்தா மகாராஜ விருத்தா மகாராஜ பூஷிதாம் ரக்ஷிணோ பூஷிதாம் ரக்ஷிணோ சில பேர் மிஞ்சி இருந்தாலாம் யாருன்னா யுத்தத்துல ஸ்திரீகளை ஒன்றும் பண்ணுவதில்லை ஸ்திரீகளை ராஜ்யத்துல வைப்பதில்லை சண்ட காலத்துல இந்த சைன்யங்களை சேனானிவேசம் அங்க இருக்கோ அங்க வந்து வச்சு விடுற வழக்கம் என்ன அவள் அங்க போய் நகரத்துல பூந்து ஏதாவது அவமானப்படுத்தி அப்படிலாம் பண்ணிவிடுவாள் அதுக்காக அங்க வைப்பதில்லை இந்த யுத்தம் நடந்த போது கூட இந்த சமயம் நாற்பதாம் வருஷத்துக்கு மேல நடந்தே ஒரு யுத்தம் அப்ப கூட ராஜா அங்க இருந்தாருன்னு ஒத்துருந்து இன்னமும் தெரியாதுன்னு அந்த ஊர்ல இல்லை ராஜா லண்டன்ல இல்லை அங்க இருக்கு அங்க வைக்க மாட்டான் அங்க என்ன ஆகுதுன்னு தெரியும் பின்னாடி என்ன பண்ணுவோன்னு அங்க விற்பனும் அங்க இருப்பனும் இருக்கவே மாட்டான்னு அது மாதிரி ஸ்திரீகளை எல்லாம் இவா இந்த கூடாரங்கள் இருக்கிற பக்கத்துல கொண்டு ஜாக்கிரதையான இடத்துல விடுவாள் அப்படி வச்சிருந்தாளா ஸ்திரீகளுக்கு வயதான கழவர்களா சில பேர்களை காவல் வச்சிருந்தாளா அந்த காவல் வச்சிருந்த ஆட்களும் அந்த ஸ்திரீகளும் தான் இருந்தாளாம் அஸ்தமன காலம் இனிமே உத்தரவில்லை எல்லாரும் கூட்டாள் துரியோசனையும் காணும்னு சொன்ன உடனே துரியோசனுடைய சம்சாரங்கள் அவருடைய நூறு பிராதாக்களுடைய பத்திரிகள் ஒரு ஒரு பயங்களுக்கு நூறு இருநூறு பத்திரிகள் அவா நூறு பேர்கள் எத்தனை பேர் கணக்கு பார்த்து கூட ஒண்ணுமே கணக்கே இல்லை அப்படி ஸ்திரீகள் அவள்லாம் சூரியனை இது கண்டவர்கள் இல்லையா சூரியன் இவர்களை பார்த்தது இல்லையா நல்ல சுகுமாரமான சரீரமும் திவ்ய ரூபவதிகளா அவள்லாம் அழுதுகின்றே நகரத்துக்கு பறந்து போனாலாம் அழுதுகிட்டே போனாளா எப்படி அழுதுகிட்டு போனான்னா பெண் அணில் அழுவது போல் அழுதாளா பெண் அணில் அணில் கச்சித்தையானா மண்டை உடஞ்சு போடும் சிலாங்கள்ல அணில் கச்சினா வீல் வீல் வீல் கட்டும் அப்படியே நம்ம மண்டே அதுவும் கொஞ்சம் மனசு தளர்ந்தவனா இருந்தா அவன் மண்டைக்குள்ள அணில் கத்துறா போல இருந்துன்னு மண்டையை முட்டி பண்ணேன் ബ്ദേനദയന്തോ മഹീതലംദയന്ത്യോ മഹീതലം ആജഗ്നോഹരജൈശ്ചാപി പാണിഭിശ്ച ശിരാം പാണിഭിശ്ച ശിരാം ശ്രുത எப்படி போனாள் கைகள்னாலே மார்பையும் தலையிலையும் அடிச்சுக்கிட்டு அலறிண்டு போனாலாம் எல்லோரும் என்று சொல்றாள் சூரியன் அரமனையில் இவர்களை கண்டதில்லையா இந்த ராஜஸ்திரீகளை இதுவரையிலும் அதிருஷ்டபூர்வாயான சூரியனை பாராத பெண்களாம் அவர்கள் சூரியனாலே பார்க்கப்படாதவர்களாம் அப்படிப்பட்ட ஸ்திரீகளை ஜனங்கள்லாம் கண்டாளாம் அழுதுகிட்டு போற பொழுது பந்துக்கள் போய் பர்த்தாக்கள் போய் அப்பா போய் எல்லா பந்துக்கள் சமஸ்த பேர்களும் போய் ஸ்திரீகள் அழுது கொண்டே போனாலாம் தங்களுடைய பட்டத்திற்கு ஜலாசயம் பிரவிஷ்டோத்யே உடனே பிரம்மபுத்தர் பார்த்தார் இதுக்குள்ள பீமன் என்ன பண்ணிவிட்டான் ஒரு அசர்த்தனமா ஒரு பிரதிஜை பண்ணிவிட்டான் இன்னைக்கு அஸ்தமனத்துக்குள்ள துரியோதனோட குரலையெல்லாம் நான் அக்னியில் இறங்கிவிடுவேன்னுட்டான் இது அவனுக்கு தெரிஞ்சது அதனால அவன் குளத்துக்குள்ள இறங்கிட்டான் துரியோகன் என்னமோ இன்னைக்கு அஷ்டமான போது போட்டுமே அவன் பீமன் போடுவான் பீமன் போட்டா அவன் நாலு பேர்களும் போடுவாள் அவளுக்குள்ள பண்ணிட்டு இருக்கிற பிரதிஜையும் தெரியும் பாண்டவாள்ல ஆறா உத்தர் போட்டா பாக்கி நாலு பேரும் செத்து போடுவதும் செஞ்சிருக்காள் அவ போடுவாள்னு நினைச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணா குளத்துக்குள்ள போய் ஒளிஞ்சு போட்டாள் உத்தருக்கும் தெரியாது அவன் ஒளிஞ்சுன்றது சஞ்சயனுக்கு தான் தெரியும் இவர் நேர கூட இருந்தவர் அந்த மூணு பேருக்கு தெரியும் அவ உயிர் போனா கூட ஒளியில் சொல்றவர்கள் இல்லை அவ வெளியே சொல்ல மாட்டாள் தேடி தேடி பார்த்தாள் துரியோதானே எங்க இருக்கான்னே தெரியல சூரியனானா அப்படி சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கார் மறுதினம் இது பதினெட்டாவது நாள் இது இந்த பதினெட்டாவது நாள் அஸ்தமனத்திற்குள்ளே துரியோதனே இவா கொல்லலைனாக்க பீமன் கொல்லலைன்னா கதையினாலே பீமன் உடனே நெருப்பு இறங்கணும் பீமன் இறங்கினா உடனே எல்லாரும் இறங்கி போவாள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கவலை வந்தது அப்ப பார்த்தாள் என்ன பண்றதுன்னு புரியல தர்மபுத்திரன் அங்க பார்த்தாலும் தமுக்கு போட சொன்னார் இது பட்டநாராயணன் ஒரு டிராமா எழுதியிருக்கான் பாரத சரித்திரத்தை நாடகமாய் அதுல ரொம்ப அழகா சொன்னார் என்ன பண்ணினார் என்பதை அவர் ரொம்ப இன்னும் கொஞ்சம் அழகா சொல்றார் கவிகள் அதான் வித்தியாசம் ஆத்துல சமைக்கிற சமைக்கலுக்கும் சமையலுக்கும் நல்ல சமையல் நடசாஸ்திரம் படிச்சு சமைக்கிறவனுடைய சமையலுக்கும் வித்தியாசம் இருக்கும் அது மாதிரி அது மாதிரி கவிகள் கொஞ்சம் அலங்காரமா சொல்லுவாள் எங்க பார்த்தாலும் தமக்கு போட்டு ஆறாவது துரியோகன் இருக்கிற இடத்த காண்பிச்சு கொடுத்துட்டா அவளுக்கு ராஜ்யத்துல ஒரு பாகம் கிராமங்களே ஏராளமான கிராமங்களே சாசனம் பண்ணிவிடுறோம் இனாமாக வந்து அப்படி சர்வமானியமா விட்டுருவோம் சொல்லிவிட்டாள் அப்படி கணக்கு போட்ட உடனே அங்கங்க ஜனங்கள்லாம் போய் தாடுறா துரியோதனே இந்தமே ராஜ்யம் தர்மபுத்திரன்னு எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காள் அதுல ஒரு சம்மணவன் அவன் அங்கிருந்து வரான் சுவாமி தேர்லை வாழாரையும் பீமனையும் அர்ஜுனனையும் அழைச்சின்னு போனானா தர்மபுத்திர நீர் வரவான்னா கூடாரத்தில் இருக்கணும் நாங்க பாத்துக்கிறோம் சுவாமி தேரோட்டால் பீமனும் அர்ஜுனனும் உள்ள உட்காந்துருக்காள் தேர் போறவோ சம்பளவன் அங்கேருந்து வந்தான் அவங்க தேரை நிறுத்துங்க வந்தான் என்னன்னா துரியோகனை கண்டுபிடிச்சு கொடுத்தா சம்மானம் தரதாக தண்டோரா போட்டானே நான் பார்த்துட்டேன் அவனே நான் இங்க பார்த்தேன் ரெண்டு அடி தெரியுது இந்த குளத்துல ஒரு அடி ஜலக்கரையிலையும் ஒரு ஜலத்துக்குள்ளேயும் இருக்கு அதுல சக்கர ரேகை எவ ரேகை துவஜ ரேகை ராஜாக்களுடைய வைப்பு தான் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ராஜா உன்னுடைய சரமா தான் இருக்கணும் அது துர்மோசனம் கால போல இருக்குன்றாள் சிறிது உடனே அவனையும் சேர்ந்து தூக்கி போட்டுட்டாள் அவன் சாட்சிக்காரனையும் காரில் அழிச்சுன்னு போறது இல்லையா அது மாதிரி அவனையும் அங்கிருந்து அழிச்சுண்டு அவன் காரையே பார்த்துக்க நீ சாட்சிக்காரா அவன் அவனையும் தூக்கி போட்டு போவாள் அவன் நிச்சயம் இப்படி சாட்சி இருக்கணும்னு சுவாமி பிரார்த்தி பண்ணேன் அங்கேருந்து பிடிச்சு வீட்டுன்னு போனாள் அங்க கொண்டு போய் குலதங்கரையில இறங்கி பார்த்தா அப்ப சொன்னாள் சுவாமி இது துரியோகனுடைய அடிதான் கணக்கா தெரியுது அவனுக்கு ஜலத்தம்பர வித்த தெரியும் சொல்லிவிட்டாள் உடனே என்னன்னா இன்னமே நீங்களாம் பேசாம இருங்கன்னு தான் பீமன் என்ன பண்ண போறேன்னா ஜலத்துல இறங்கி ஜலத்தை அரைச்சு போறேன் பெரிய குளம் செமந்த பஞ்சகத்தில் இருக்கிற குளம் அவன் என்ன பெரிய இன்ஜின் ஒரு ஐம்பது அறுபது இன்ஜின் வச்சா கூட அப்படி இறக்க முடியாது ரெண்டு வீணாலையும் வாரி இறக்க ஆரம்பிச்சுதான் ஜலத்தில் நின்று வரைச்சு ஆகந்த ஜலம் ஒரேடியா ஊற ஆரம்பிச்சுட்டு அப்புறம் உடனே என்ன பண்ணான்னா வெய்ய ஆரம்பிச்சுட்டான் துரியோதன விஷா பொறுக்க மாட்டானோ ஜன்மேந்தோரமலே குலேவிய பதிகசி அத்தியாபிதே கதாம் மாம் துஷாசன கோஷ்டசோனிதா க்ஷிபம் ரிபும் பாஷசே கர்ப்பாம் போ மதுகைடபத்விஷிஹராவப்யுத்ததம் ஜேஷ்டசே மே நிருபசோ விஹாய சமரம் பங்கே குணாயசே ஜன்மேந்தோரமலே குலேவியபதிஷதி ஏய் துரியோசனா சந்திரகுலத்துல பிறந்தேன்னு இனிமே இல்லை சொல்லாதரா சந்திரகுலத்துல பிறந்து இப்படி ஒரு ஜலத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேடா பயந்துக்கு ஆனா யுத்தத்துக்கு பயந்துக்கிட்டு குலத்தில் உள்ள அரசர்கள் இது மாதிரி பயந்துன்றது இல்லையடா உயிர் போனாலும் போகணும்டா ஜென்மேந்தோரமலே குலர்வியபதிசசி அத்தியாபிதத்தே கதா வேண்டா நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிற போது கையில கதை வேற எடுத்துக்கிட்டு போனியடா கதை கையில இருக்கிறவன் யுத்தத்துல வந்து ஒளிஞ்சுக்கலாமாடா அத்தியாபிதத்தே கதாம் மாம் துஷாதன உஷ்ணசோடிதசுராட்சீபம் ரிபும் பாஷசே எப்ப பேசினாலும் துஷாசன ரத்தத்தை குடிச்ச பரமசத்ரு பீமன் அவனை கொல்ல போறேன் கொல்ல போறேன்டா நான் இதோ இருக்கேன்டா நீ எத்தனை திமிரா பேசி பிரபு பகவான நிந்திச்சேடா தற்பாந்தோ மதுகைட பத்விஷிஹரா அப்பியுத்தம் சேஷ்டசே ஹராவபி உத்ததம் சேஷ்டசே சர்வேஸ்வரனவன் மதுகைட்டவன் மதுகைட்டவர்களை அழித்தவன் அப்படிப்பட்ட நாராயணனிடத்துல துவேஷத்தை அடைஞ்சியே அப்படிப்பட்ட ஒரு பயல் மத்ராசாம் நிருபசோ விஹாய சமரம் இப்ப எனக்கு பயந்துண்டு சேத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்கேடா நீ ஆம்புள்ளையான்னு காட்டானாம் பீமன்